ஷீராரம் மாடத் திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலக்கானப்புக்கு ஓரா திருக்கண்டேன் உரைத்த சீரான் கடலே உரை கண்டாய் நெஞ்சேயுகந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமாறு காணி நீராமேம் கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாலின்னு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமாறு கணனி நிறமும் கண்டே கிளறும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாலின் என்ன கடல் கண்டேன் ஏழ் பிறப்பும் யான் அறுத்தேன் பொன்தோய் வரமார்பில் அண்ணு திரு கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறு கண்டு கொண்டன் மனம் மனத்தொள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தாழ்ந்துழாய்மாறுபாத்துச் செருணறு காச்சத்து காந்தா தேங்கோதவண்ணன் வருணரகம் தீர்க்கும் மருந்து மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மாலாங்கே பொருந்தேயம் நென்னுலகமண்டுமெண்டும் நீரத்து மூவடியால் அண்ணுலகம் தாயோ நடி அடிவண்ணம் தாமரை அண்ணுலகம் தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம் முடிவண்ணம் ஓராழிவையோன் ஒளியுமகுதன்ன ஆராழி கொண்டார்கழகு அழகன்னே ஆழியார்க்கு ஆழி நீர்வண்ணம் அழகண்ணே அண்டம் கடத்தல் அழகண்ணே அங்கநீரத்தார்க்கு அலர்மேலோன் கால் கழுவ கங்கநீர் காண்ண கழல் கழல் தொழுதும் வானஞ்சே கார்கடல் நீர் வேலை பொழிலாளந்த புள்ளோர் தேச்சல்வன் எழிலாளந்தங்கண்ணற்கரியானை எப்பொருட்கும் சேயானை நன்னற்கரியானை நாம் நாமம் பல சொல்லி நாராயணாவென்று நாமம் கையால் தொழுது நான் மறுவே மண்ணுலக உண்டு மீண்ட வண்டரையும் தந்துழாய் கண்ணனையே காண்கணங்கண் கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மன்னளந்த பாதமிழ் நெல் கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர் வண்ணன் திருமாமணி வண்ணன் தேசு தேசம் திரளேம் தெருவு முருகமும் மாசல் குடிப்பிறப்பு மற்றவயம் பேசில் வளம்புரிந்தவான் சங்கம் கொண்டான் பேரோத நலம் புரிந்து சென்னடையும் நன்கு நன்காரும் நால்வரத்துள்ளான் நரவீரேயம் வண்ணன் சங்கோத பார் கடலான் பாம்பனையின் மேலான் பயின்னுரை பான்னூர் கடலான் நுண்ணறிவினான் அறிவென்னும் தாழ்கொளவே ஐம்புலானம் தம்மில் சரிவண்ணம் தென்கரவம் செம்மி மர நன்கோதி நன்குணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோதவண்ணன் படி படிவட்டத்தாமரை பண்டுலகம் நீரேற்று அடிபட்டத்தாளப்ப நீண்ட முடிவட்டம் ஆகாய மூடறுத்து அண்டம் போய் நீண்டதே மாகாயமாய் நின்னமார்க்கு மாட்பால் மனம் தொழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு நோற்பால் மனம் வாய்க்க வாய்க்கணொய் வேதத்தான் வெங்கடத்தான் விண்ணோர் முடிதோயம் பாதத்தான் பாதம் பணிந்து அணிந்துயர்ந்த பௌவ படுதிரகள் மோத பணிந்த பணமணிகளாலே அணிந்து அங்கனந்தனனை கிடக்கு மம்மான் அடியன் மணந்தனனை கிடக்கும் வந்து வந்துரைத்த வேண்டிரகள் செம்பவளவன் மொத்தம் ஆந்தே விளக்கு மணி எந்த ஒரு வள்ளி தாமரையாள் ஒன்னிய சீர்மார்வன் திருவல்லிக்கணியான் சென்னு வந்துதத்த வேண்டிராள் சம்பவளவன் மொத்தம் ஆந்தே விளாக்கு மானே விளாக்காயொரு வல்லி தாமரையாள் ஒன்னிய சீர்மார்வன் திருவல்லிக்கணியான் சென்னு சென்னநாள் செல்லாத சங்கண் மாலங்கள் மால் என்ற நாளம் நாளாக என்ன மீறவாத எந்த இணையடிக்கே ஆளாய் மறவாது வாழ்த்துகவன் வாய் வாய் மொழிந்து வாமனாய் மாபலிபால் மூவடி மன்னியளந்து கொண்ட நெடுமாறே தாவிய என்னஞ்சாயினடிக்க ஏழ் பிறப்பு மாளாகி அஞ்சாதிருக்க அருள் அருளாதொழியுமே ஆலிலமேல் அண்ணு தெருளாத பிள்ளையாச்சேர்ந்தார் இருளாத சிந்தையராய் சேவடிக்க செம்மலரு தோய் கைதொழுது முந்தையராய் நிற்பார்க்கு முன் முன்னுலகம் ஒன்றுமென்றாய்க்கு அவ்வோலாக மீராடியால் பெண்ணாளந்த கோடல் பெரிதொன்னே என்ன திருமால செங்கனடியானே எங்கள் பெருமானே நீதனை பேசுபார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே மாசமலர் துடாய் சுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்கத்தான் பொங்கரவக்கரணை கொன்னான் வடிவு வடிவார் முடிகோட்டு வானவர்கள் நாளம் கடியார் மலர் தூவி காணும் படியானை செம்மையால் உள்ளொருகி நெஞ்சமே மெய்மயே காண விரும்பு விரும்பு மண்ணளந்த அஞ்சிராய பண்டார் சுடம்பு துளாயில் சென்னூதரும்பும் புணந்துழாய் மாலையான் பொன்னங்களற்க மணந்துழாய் மாலாய் வரும் அருங்காலிரு நிலானே மால் விசம்பம் காற்றும் நெருங்கு தீ நீருருபமான பொருந்தும் சுடராழியொன்னுடையான் சூழ்களே நாளும் தொடராழி நெஞ்சே தொழுது தொழுதால் பழுதுண்டே தூணீருலகம் முழுதுண்டமொய்குழலாட்சிதுண்டவாயானை மால்விடையள் செத்தானை வானவர்க்கும் சேயானை நெஞ்சே சிறந்து சிறந்தவன் சிந்தயம் சங்கனரவேம் நிராய்ந்தாசேர் நீள் காட்சியுள்ளு உராய்ந்ததுவும் வேங்கடமும் வெக்காவும் வேளு கை பாடியுமே தாம் கடவாறு தன் துழாயார் துயாருடந்தார் தொன்பொற்றாண்டாயார் காரே மலிந்த கரும் கடலை நேரே கடைந்தானை காரணனை நீரணமேல் பள்ளி அடைந்தானை நாளு மடைந்து அடைந்த தரவனை மேல் ஐவர்காய் அன்று மிடைந்தது பாரதவெம்போடைந்ததுவெம் ஆய்ச்சி பால் மத்துக்க அம்மனே வாழையித்து பேச்சி பால் உண்ட பிரான் பேச்சி பால் உண்ட பெருமானாய்ப் ஆச்சி முளை கொடுத்தாளஞ்சாதே வாய்த்த இருளார் திருமேனி இன்பவள செவ்வாய் தெருளாமொழியானை சேர்ந்து சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வெங்கடம் நேர்ந்தவன் செந்த நிராவிசெம்பு வாய்ந்த மறை பாடகமணந்தன் வந்துழாய் கண்ணி இறை பாடி ஆய இவை இவையவன் கோயில் இரணியனதாகம் அவஷேதரியுருபமான செவிதறியானாகத்தான் நால்வேடத்துள்ளான் நரவேத்தான் பாதத்தான் பார்க்கடலுளான் பார்க்கடலங்கடமேம் பாம்பும் விஷம்பும் நோர்கடலும் நுண்ணூல தாமரைமே ஆறுபட்டிருந்தாறு மணமும் இடமாக கொண்டான் குருந்தோசித்த கோபாலகன் பாலகனாய் ஆலிலமேல் பைய உலகெல்லாம் மேலொரு நாள் உண்டவனே மெய்மயே மாலவனே மந்தரத்தாள் மானீர் கடல் கடைந்து வானமுதமந்தரத்தார் கீந்தாய் நீ அண்ணே உலகம் அளந்த வசவேகொல் நின்றிருந்து வேளுக்கை நீ நகர்வா அண்ணு கிடந்தானை கேடில் சீரானை முன் கஞ்சாய் கடந்தானை நெஞ்சமே காண்கான விரும்பும் கண்கள் கதிரிலகு பூண்டாரகலத்தான் பொன்மேனி ஆண்கண் தொழில் பாடி வண்டரையும் தொங்கலான் செம்பர் கழல் பாடி யாம் தொழுதும் கைய கனலாழே கார்கடல் வாய்வெஞ்சங்கம் வைய கதசார்கம் வெஞ்சுடர்வாய் செய்யப்பட பரவ பாழி பனி நீருலகம் அடியளந்த மாயரவர்க்கு அவர் அவர்கடிமப்பட்ட அகத்தான் புறத்தான் உவர்க்கும் கருங்கடல் நீருள்ளார்க்கும் பவளவாய் பூமகளும் பன்மணி பூணாரம் திகழும் திருமார்வன் தானே தனக்கும் அவன் தன்னுருவேயவுருவும் தானே தவ உருவும் தாரகையே தானே எரி சுடருமால் வரையும் என் திசையும் அண்டத்திரு சுடரு மாய இறை இராயாய் எண்டி சயம் தானாய் மறையாய் மறைப்பொருளாய்வானாய் பிறவாய்ந்த தருவி விளங்கொழி நீர் வேங்கடத்தான் உள்ளத்தினுள்ளே உளன்கண்டாய் நஞ்ச ஒத்தமனென்று முழன் கண்டாய் உள்ளுவாருள்ளத்துளன் கண்டாய் விண்ணொடுங்க கோடுயரும் வீங்கருவி வேங்கடத்தான் மண்ணொடுங்கத்தானளந்த மண் மண்ணு மணி முடி நீண்டு அண்டம் போயன் திசாயம் தொன்னு பொழிலாய்த்தும் சூழ்கடரே நின்னையுடையாக கொண்டு அன்னுலகளந்தான் குன்னம் குடையாக ஆகாத்தகோபலனாய் ஆனிரகள் மேத்து குழரூதி மாபலனாய் கேண்ட மணிவண்ண மேவி அரியுருவமாகி இரணியனதாகம் தெரியுகிறால் கீண்டான் சினம் சினமாமரகளித்தேன் தென் மறுப்பச்சாய்த்து புனமேய பூமியதனை கனமாக பேரகலத்துள்ளொடுக்கும் பேராரமார்வனார் ஓரகலத்துள்ளதுலகு உலகமும் ஓழியுமாழியும் வான்கள் அலர்காதீரு செந்தேயுமாவலகாதீர்கள் பாரித்த பைம்பொன் முடியானடினைக்க பூரித்தன் நெஞ்ச புரி புரிந்து மரவழம் மாப்பிடியோடூடி திருந்து சினத்தால் பொருது விருந்த சீர்வன் கோட்டு முத்துதிற்கும் வேங்கடமே மேலொரு நாள் மண் கோட்டு கொண்டான் மலை மலை முகடு மேல் வைத்து வாசுகியச்சுத்தி தலைமுகாடு தானுருகை பற்றி அலைமுகத்தண்டம் போய் நீர் தெரிப்ப அன்னு கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ன பிரா என்ற பெருமானே நீரத்து உலகெல்லாம் சென்ற பெருமானே செங்கண்ணே துரகவாய் கீண்ட துழாய் முடியாய் நங்கள் நரகவாய் கீண்டாயும் நீரற்று உலகமடியளந்தாய் நீ நின்று நிறமேத்தாயன்னே மாவாயுரம் பிளந்து மாமருதினோடு போய் தேவாசுரம் பொருதாய் செத்து சற்றதுவேம் சேராயிரணியானாய் சென்றற்று பெற்றதுவேம் மாநிலம் பெண்ணாய்க்கால் முறியத்தின் முன்னின் மொயம்பொழிந்தாய் மூரே சொரியேறு சங்கினாய் சூழ்ந்து சோண்டருளாயலங்கள் சோரி முடிமாள் தாழ்ந்தமருவித்தடவரைவாண்டமணி நீர் சுனை வளர்ந்த மாமுதலை கொண்டான் அணி நீல வண்ணத்தவன் அவனே அருவராயால் ஆனிரகள் காத்தான் அவனே அணிவருதம் சாய்த்தான் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர் இளங்காபுரமெரித்தானைது ஏதான் மராமரம் ஏழுமிராமனாய் எழானம்மான் மரியேந்திடாய்க்காய்ததுவும் தென்னிலங்கைக்கோன் வீழ சென்னு குரலுருவாய் முன்னிலங்கை கொண்டான் முயன் முயன்று தொழு நெஞ்ச மோரி நீர்வேலை மரத்தாலிலேன்மேலாங்கோர் மன்னலங்கொள் வெள்ளத்து மாய குழவியாய் தன்னலங்கள் மாலையான் தாழால் சகடம் உதாய்த்து பகடுந்தே கீழாமருதிடபோய் மன்னகலம் கீண்டு அங்கோரு மாதுகந்தமார்வர்க்கு பெண்ணகலம் காதல் பெரிது பெரியவரமார்பில் பேராரம் பூண்டு முகிலிடமின் போல இயுங்கால் பானிடுங்க வண்டரையும் பங்கயமே மத்தவந்தன் நீ நெடுங்கன் காட்டும் நிறம் நிறம் வெளிது செய்து பசிது கரிடன்னு இராயுருவம் யாமறியோமென்னில் நிறவுடைய நாமங்கைதானும் நலம் புகழ வல்லலே பூமங்கை கேள்வன் பொலிவு பொழுந்திரண்டகார்வானில் மின்னே பால் தோண்டி மலேந்து திருவிருந்தமார்பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கழலே தெருடன் மேல் கண்டாய் தெளிந்த சிலாதலத்தேன் மேலிருந்த மந்தி அழேந்த நோக்கி கிழங்கியவன் மதியம் தாவென்னும் வெங்கடமே மேலொரு நாள் மண்மதியில் கந்தான் வாழ்வு வாழும்பகையறிந்தேன் மெய்போல் நெடுவரைவாய் தாழு மருவி பால் தார்கிடப்போழும் திருமாமணி வண்ணன் செங்கன்மால் எங்கள் பெருமான் அடி சேரப்பெத்து பெற்றம்பிணமருளம் பேய் மூலமாச்சகடம் மோற்றக்காத்தோடு போயொண்டுதாய்த்து காத்து குணிலாய் விளங்கணிக்கு கொண்டறிந்தான் வெற்றி பணிலம் வாய் வைத்துகந்தான் பண்டு பண்டல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் காண்டம் குறவார்க்கு கோயில் போண்டு வளம் கிளரும் நீள் சோலை வன்பூங்கடிகை இளம் குமரன் தன்மின் நகண்டல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறவார்க்கு கோயில் போண்டு வழங்கிளரும் நீல் சோலை கடிகை இளங்குமரன் தன்வின் நகர் நகரம் வெக்கா விருதிர வெங்கடம் மன்னகரம் மாமாடவளுக்கை மன்னகத்ததன் குடந்தை தேனாறு திரு அரங்கம் தென்கோட்டி தன் குடங்கை நிறத்தான் தாழ்வு ஆழ்ஷடாயம் நேன் முடியும் வான்மழிவும் சக்கரமும் சோழாரவேம் பொன்னானம் சோழம் திரண்டருவி பாயும் திருமலமேலந்தைக்கு இரண்டொருவமொன்னாயிசைந்து இசைந்து இசைந்தவரவமேம் வெற்பேம் பசாய்ந்தங்கமுது படுப்ப அசைந்து கடைந்த வருத்தமோ கச்சிவக்காவில் கிடந்திருந்து நின்னது மங்கு அங்கற்கிடாரின் நீ அந்தி பொழுதத்து மங்க இரணியதாகத்தை பொங்கி அரியுருவமாய் பிளந்த அம்மானவனே கரியுருவம் கொம்போசித்தான் காய்ந்து காய்ந்தெருள மாற்றி கதிரிலகு மாமணிகள் யாய்ந்த பணக்கதிர்மேல் வெவ்வுயிர்ப்ப வாய்ந்த மது கைடவரும் வயிறுருகி மாண்டார் அதுகடவர்க்கிருதியாங்கு ஆங்கு மலரே குவியுமாலுந்திவாய் வாங்கு கமலத்தினொன்போது ஆங்கை திகிரி சுடரென்னும் வெண் சங்கம் வானில் பகரு மதியும் பார்த்து பார்த்த கடுவன் சுவனீர் நிழல் கண்டு பேர்த்தார் கடுவனப்பேர்ந்து கார்த்த இளங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடமே மேனால் விளங்கணிக்கு கண்ணெறிந்தான் வெற்பு வேட்பன்று வேங்கடம்பாடு விஹந்துழாய் காற்பண்டு சூடம் கருங்குழல் மேல் நீண்டதோள் மால் கிடந்த நீள் கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகு புகுமரத்தால் வாய்பூசி கீழ் சார்ந்து அருவி உகுமதத்தால் கால் கழுவி கையால் மதத்தன் மிண்டமலர் கொண்டு விரல் வெங்கடவனைய கண்டு வணங்கும் களிறு களிறு முகில் கொத்த கையெடுத்தோடி ஒளிரு மறுப்போசிகாய் யாழி பிளிரி விட நின்றும் வெங்கடமே மேனால் குழக்கண்ணு கொண்டிருந்தான் குண்ணு கொண்டாய குறவகளிற்கோல் வளைக்கை சென்று விளையாடு தேங்கடைவோ வெண்ணு விளங்கு மதிகோள் வெடுக்கும் வேங்கடமே மேல இளங்குமரர் கோமானிடம் இடம் பலமே பூண்ட இரவித்தேரோட்டி வாடாமுகவங்காடாத்துமான்னு உடனாயந்த கூத்தனாய் நின்னான் குறைகள கூறுவதே நாத்தன்னால் உள்ள நலம் நலமே வலிதுகோல் நஞ்சோட்டுவன் பேய் நிலமே புரண்டு போய் வீடலமேதான் வெண் கொங்கையுண்டானை மீட்டாய்ச்சி ஊட்டுவான் தன் கொங்கை வாய் வைத்தாள் சார்ந்து சார்ந்தகடுதைப்ப தடாவிய கோட்டு சிவாய் ஓர்ந்து அங்கும் வெண்மறையேன் நான் மோயாலாய் சேர்ந்து சினவங்கை பார்க்கும் திருமலையே ஆயன் புனவங்கை நாரும் பொறுப்பு பொறுப்பிடாயன் என்றும் புனல் கொளித்தும் ஆய்ந்து நெருப்பிடாய நிற்கவும் நேர்வேண்டா இருப்புடையவக்காவ சேர்ந்தானை மெய்மலரிதோய் கைதொழுதால் அக்காவே தீவினைகளாய்ந்து ஆய்ந்தவரு மராயான் நான் முகத்தான் நன்குரங்கில் வாய்ந்த குடவியாய் வாழறக்கண் ஏந்த முடிப்போது முன்னெண்ணினான் ஆந்த அடிப்போது நங்கட்கரன் நமக்கன்று ஆழிவளவன் முரானால் பாலாஞ்சோழேந்தாமொயம்பான் சரணாமல் ஏது கதி ஏது நிலை ஏது பிற பெண்ணாத ஓது கதி மாயனையே ஓர்த்து ஓர்த்தமனத்தராய் ஐந்தடக்கியாராய்ந்து பேர்த்தால் பிறப்பேழும் பேர்கலா பார்த்த விரையாறு நருந்துழாய் வீங்கோதமேணி நிறையார மார்வனையே நின்றுதிராய நிரமணித்தர்வானந்தோள் வாண்டியவீரஞ்சூருடன் துணிய வெண்ணிலங்கு மாறுபடுவான் நேமி அரவணையான் சேவடிக்க நேர்படுவான் தான் முயலும் நெஞ்சு நெஞ்சால் நினைப்பறிய இனப்பற்ற நஞ்சமே பேசாய் நினைக்குங்கெஞ்சத்து பேராது நிற்கும் பெருமானயன் கோலோ ஓராது நிற்பதுணர்வு உணரில் உணர்வறிகன் உள்ளம்புகுந்து புனரிலும் காண்பாரியானோன்மை நரணய கொங்கணைந்து வண்டரையும் தன் துழாய் கோமானை எங்கணைந்து காண்டு மினி இனியவன் மாயான் எனவுரைப்பரேலும் இனியவன் காண்பறியானேலே இனியவன் கள்ளத்தால் மண் கொண்டு வெண்கடந்த பைங்கழலான் உள்ளத்தின் உள்ளே உளன் உளனாய நான் மறையினுள் பொருளை உள்ளத்துளனாக தேர்ந்துணர்வரேலாயவன் தாமர நெடுங்கன் மாயவனையாவர கண்டார் உகப்பர் கவி கவியினார் கைபுணர்ந்து கண்ணார் கடல் போய் செவினார் கழ்வியராச்சேர்ந்தார் போத்தி உரைக்க பொலியுமே பின்னை காய துயிரை அட்டானழில் கொண்டு மென்னு கொடியெடுத்து வேகத் தொழில் கொண்டு தான் முழங்கு தோன்று எழில் கொண்ட நீர்மேகமென்ன நெடுவாள் நிறம் போல கார்வாடம் காட்டும் கலந்து கலந்து மணியமைக்கும் கண்ணா நின்மேனி மலர்ந்து மரகதமே காட்டு நலம் திகழும் கொந்தின் வாய் வண்டரையும் தன் துழாய் கோமானை அந்திவான் காட்டு மது அது நன்றி தீரன்றே ஐயப்படாதே மறுநென்னதந்தொடாய் மார்ப பொது நின்ன பொன்னம் கடலே தொழுமின் முழுவினைகள் முன்னம் கடலும் முடிந்து முடிந்த பொழுதில் குறவானார் ஏனம் படிந்துழதால் பைந்தினாய்கள் பைந்தினகள் வைத்த போய் விந்திரக்கும் வெங்கடமே மேலொரு நாள் தீங்குழல் வாய் வைத்தான் சிலம்பு சிலம்பம் செரிகழலும் சன்னிசாய்ப்ப வெண்ணாளம்பியசவடிவோ அண்டம் புலம்பியதாள் என் திசையும் சூழ இடம் போதாதென் கொலோ வன்துழாய் மாலந்தமன் மண்ணொன்றும் பேச்சு முளையொன்று மாற்றாதாய் வெண்ண விழுங்கவே கொண்டு ஆட்சி கைத்தினால் கட்ட தான் கட்டுண்டிருந்தான் வைத்தினோடாத்த மகன் மகனொரு வர்க்கல்லாத மாமேனி மாயன் மகனாமவன் மகந்தன் காதல் மகானை சிரசெய்தவானந்தோள் செத்தான் கடலே நிரசைதன் நெஞ்ச நினை தெளிவார் நேண்ட திருமால் அனாய்த்துலகு முள்ளொடுக்கியால் மே அனைத்துளவு வெள்ளத்தோர் பிள்ளையாய் மெல்லத்துயின்னானை உள்ளத்தேவை நெஞ்ச உய்த்து உய்த்துணர்வன் ஒளிகோள் விளக்கேற்றி வைத்தவன நாடி வாழாய்ப்படுத்தனவனின் நான் இருந்தான் கிடந்தான் நெஞ்சத்து பொன்னாமை மாயன் புகுந்து பொந்திலங்கு அந்தி பொழுதத்து அறியாய் கண்ட ஈராணியானதாகந்தங்கும் சேர்ந்த பிளந்த திருமால் திருவடிய வந்தே தன்னஞ்சமே வாழ்த்து வாட்டியவாயராய் வானோர் மணிமகுடம் தாழ்த்தி வணங்கத்தழும்பாமே கேட்டடித்தாமரை மலர்மேல் மங்கமணாளன் அடித்தாமரையாமலர் அலரடுத்த உந்தியான் ஆங்கழிலாய மலரெடுத்த மாமேனி மாயன் மலரெடுத்த வண்ணத்தான் மாமலரான் வாரு சடையான் எண்ணி வருகற்கண்ணத்தானாமோ இமை இமாஞ்சோள் மலையும் இருவிசெம்பெம் காற்றும் அமாஞ்சோழ்ந்தரவிளங்கு தோன்று அமஞ்சோழ் நரகத்து நம்மை நணுகாமல் காப்பான் துரகத்தை வாய் பிளந்தான் தொட்டு தொட்டபடையட்டு தோலாதவென்னியான் ஆட்டாபுயகராத்தானே கோல் முதல துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கற்கு சார்வட்டபடையட்டு தோலாதவென்றியான் ஆட்டாபுயகராத்தானே கோல் முதல துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்வு சார்வு நமக்கண்டம் சக்கரத்தான் தாண்டுழாய் தார்வாள் வரமாறுபந்தான் முழங்கு ஆரார்ந்த வானவருமென்னிமைக்கும் வன் தாமரநெடுங்கன் தேனமரும் பூமேல் திரு சார்பு நமக்கண்ணம் சக்கரத்தான் தாண்டுழாய் தாருவாள் வரமார்வன் தான் முயங்கு பாரார்ந்தவானவருமென்னி மயக்கும் வன் தாமரநெடுங்கண் தேனவரும் பூமேல் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் தேகாழே மாறு காணானி நீராமே கண்டேம் பொன்னாழி கண்டேன் புரிதங்கம் காய் கண்டேன் என்னாழி வண்ணன் பாலென்று